உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் உன்னின்றே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்று ஆண்டா என்னை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என் நின்றருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உன் நின்று இவன்னார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே கூத்துகந்தானே உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு என்று என்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன் முகந்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்தியம் முழுமுதலே முழுமுதலே ஐம்புலனுக்கும் உமர்க்கும் எண்டனுக்கும் வழிமுதலே நின் பழ அடியார் திரள்வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்தரசே அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைதேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன்பால் பிறை தேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தாலே சாரோ ஏதா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேதா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பேயேன் நின்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றன்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனே கற்பித்து ஆண்டு ஆழ்வாரில் மாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாயன்றருளாயே அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயேன் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்காதொழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயனி நீர் மல்க வாழ்த்த வாய்குடர வணங்க மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே என்னை உடையானே